لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعات ذي القربى وقال النبي صلى الله عليه وسلم بلوا أرحامكم ولو بالسلام او کما کان علیہ الصلوۃ والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தார் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபகத்தாபகங்கள் சுகதாக்கள் சாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு அரவணைக்கப்பட வேண்டிய சொந்தங்கள் என்றொரு முக்கியமான தலைப்பின் கீழ் நாம் பேச இருக்கிறோம் சொந்தங்கள் குறித்து முதலிலே பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லும் அவர்களிடத்திலே கேட்டு பார்க்கலாம் நாயகமே சொந்தத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் ஒட்டினால் என்ன கிடைக்கும் வெட்டினால் என்ன கிடைக்கும் என்று முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவதாக சமூக சொந்தங்கள் என்று ஒரு சொந்தம் இருக்கிறது அது என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லா பின்னால் பார்க்கலாம் சமூக சொந்தத்தை எப்படி ஆதரிப்பது நம்முடைய தனிப்பட்ட சொந்தங்களை எப்படி அரவணைப்பது இந்த மூன்று அமைப்பில இன்ஷா இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் முதலிலே நபிகள் இடத்திலே சொந்தங்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாயகமே என்று கேட்டால் ஏராளமான அதிசுகளை பெருமானார் கொட்டுகிறார்கள் மண் அகப்ப யுமித்த உமரி பெருமானார் செல்லல்லா முடிவு செல்லும் யாருக்காவது வயது நீளமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா வயது நீளம் என்றால் யுமித்த என்ற வார்த்தை ஆரோக்கியத்தோடு கூடிய நீளம் சிலர் ஆஸ்பத்திரியிலே பதினஞ்சு வருஷமா படுத்திருப்பான் அந்த நீளம் நீளம் அல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய வயது நீளமாவதை யாராவது புரியப்படுகிறீர்களா ஐயபு உங்களுடைய ரிசுக்கு அபிவிருத்தியாக வேண்டும் வியாபாரம் தொழிற்துறைகள் அபிவிருத்தியாக வேண்டும் என்று யாராவது புரியப்படுகிறீரா பெருமானார் கேட்கிறார்கள் வயூதுப்பா அன்பு மைத்தத்த சூ கெட்ட மரணங்கள் இதை விட்டும் யாராவது தப்பிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீரா பெருமானார் கேட்கிறார்கள் திடீர் மரணங்கள் கெட்ட மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்றவைகள் இதிலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்று யாராவது விரும்புகிறீர்களா அவர் எப்பொழுது கரம் ஏந்தினாலும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாராவது விரும்புகிறீரா துவா செய்தால் உடனே அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று யாராவது விரும்புவீரானால் ரஹ்மா சொந்தங்களோடு ஒட்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பூமான் நபிகள் பூமான் இந்த நாளைக்கு சொந்தத்தோடு சேர்ந்தால் கிடைக்கும் இதோடு பெருமானார் நிறுத்தவில்லை மீண்டும் பேசுகிறார்கள் இன்னல் பிறவசீலா நன்மைகளை செய்வதும் சொந்தங்களை ஒட்டுவதும் இருக்கிறதே லயுஹி பாணி அல்ல ஹிசாப யோமல் கியாமா நாளை மறுமை நாளையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது அல்லவா அந்த கேள்வி கணக்கை லேசாக்கி விடும் என்றார்கள் யார் சொந்தத்தை நேசிக்கிறாங்களோ அல்ல மறுமையில கூப்பிட்டுட்டு இவர் சொந்தத்தை நேசித்தவர் இவருக்கு கேள்வி கணக்கில்லை சென்று விடுங்கள் இவன் அப்பா அலி அல்லாஹுத்தல இந்த அதீதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது இப்படியும் எழுதுகிறார்கள் மறுமையிலேயே கேள்வி கணக்கு இல்லை என்றால் இந்த உலகத்திலும் இல்லை என்றார்கள் அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் அவர்கள் தொழில் துறைகளிலே வரக்கூடிய கேள்வி கணக்குகள் இன்கம் டாக்ஸ் அதிகாரி அது போன்ற அதிகாரிகள் இது போன்ற அரசாங்கத்தின் தொல்லைகளில் இருந்து சொந்தத்தை சொந்தத்தை நேசிப்பவர்களுக்கு சொந்தத்துக்கு உதவுபவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகிறான் என்று இவன் அப்பாஸ் அலி அல்லாஹுத்தலான் அவர்கள் விளக்கப்படுகிறார் அங்கு மட்டும் லேஸ் கேள்வி கிடைக்கில்லை என்பதல்ல இங்கேயும் அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறார் உமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலிவி சில இடத்திலே சொந்தத்தை நேசிப்பவர்களை பற்றி கேடுங்கள் நிறைய பேசுவார்கள் ஒருவருக்கு மூன்று நாள் தான் இருக்கிறது மரணம் என்ற நிலையை அல்லாஹ் லவுகுல் மாசூலிலே எழுதி வைத்திருக்கிறார் மூணு நாள்ல மூத்தா போயிடுவார் இவருடைய கலாக்கதிர் இருக்கு இந்த நேரத்திலே சொந்தத்தை நேசித்தார் சொந்தத்துக்கு உதவினார் முப்பது வருஷத்தினுடைய ஆயிலை அல்லாஹ் வெளியிடமாக்கிறார் சொந்தத்தை நேசித்ததால் மூன்று நாளினுடைய ஹயாத் முப்பது நாளாக மாறுகிறது ஒருவருக்கு அல்ல முப்பது வருஷம் ஒரு வாழ்வார்னு எழுதி வச்சிருக்கிறான் சொந்தத்தை நிந்தித்த காரணத்தினால் முப்பதை மூன்றாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவான் சொந்த பந்தங்களை நிந்தித்து விடாதீர்கள் உங்களுடைய சொந்தங்களோடு சேருங்கள் வாழ்க்கையை வயதை நீளமாக்கிக் கொள்ளுங்கள் பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள் இன்னொரு அதிசல என்ன அழகா பெருமானார் பேசுகிறார்கள் வல்லுள்ளதா சொந்தங்களை எப்பயுமே பசுமையாக ஈரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானா சல்லா ஒளிவசனம் வலுவி சலாம் நீங்க காசு கொடுத்து தான் வைக்கணும் இல்ல சலாம் அழைக்க சொல்லியாவது நீங்கள் சொந்தங்களை ஈரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அண்ணன் தம்பி மச்சான் மாமன் இது போன்ற உறவுகள் என்றைக்குமே நம்மோடு இருக்க வேண்டிய உறவுகள் நீங்கள் அதை ஈரமாகவே வைத்திருங்கள் அதை என்றைக்கும் கலங்கமோ காயமோ வலுத்தி விடாதீர்கள் பெருமானார் வல்லூ வல்லன்னு சொன்னா ஈரமா வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஈரமாக உங்களுடைய சொந்தங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்ன அழகான வார்த்தை பெருமானார் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அந்த ஈரமான சொந்த உணர்வுகள் இருக்கிறதா சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இன்னல்கள் இடுக்கண்கள் பல தொகைகள் எவ்வளவு அழகாக பெருமானார் பேசுகிறார்கள் அதிசில அதிசயில பெருமானார் செல்லல்லா ஒளிவசனம் இப்படியும் பேசுவார்கள் வத்தக்குல்லா அல்லாஹுவை வயந்து கொள்ளுங்கள் வசீலுல் அழகா சொந்தங்களோடு சேர்ந்து கொள் அல்லாஹுவை பயப்படுங்கள் சொந்தங்களோடு சேருங்கள் ஏனென்றால் துன்யா துன்யாவிலே உங்களை பாக்கியாக்கி வைக்கும் எந்த சீக்கு வராது சிக்கல் வராது நோய் வராது நொடி வராது எதுவும் வராது ஆகிரத்திலே உங்களுக்கு நலவை கொடுக்கும் ரெண்டு வாய்ப்பையும் ஒன்றாக தேடித் தருவது இந்த சொந்தம் பெருமானார் ஒளிவர் செல்லம் சொல்கிறார்கள் இன்னொரு ஹதீஸிலே அழகாக இவன் உமர் அலி அல்லாஹு தாலா செய்கிறார்கள் பத்து நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது சொந்தத்தை நேசிப்பதா ஒன்னாவதாக ரிலல்லா அல்லாவினுடைய பொருத்தம் இதற்காகத்தானே இவ்வளவு வணங்குகிறோம் தொழுகிறோம் அழுகிறோம் எல்லாம் செய்கிறோம் எதற்காக அல்லாவின் பொருத்தத்திற்காக அல்லாஹ் சொந்தத்தை நேசிக்க சொன்னான் சொந்தத்தை நேசித்து விடுவோமே ஆனால் அல்லாஹுவின் பொருத்தம் கிடைக்கும் இரண்டாவதாக சொல்லுவார்கள் இதுகாலு சுரூரில் முஸ்லிம் சொந்தத்தை நேசிக்கும் போது மற்றவர்களுக்கு சொந்தங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது அல்லவா அமல்களிலேயே சிறந்த அமல் எது நாயகமே என்று கேட்கிற பொழுது ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷம் அளிப்பது என்றார்கள் பெருமானா தன் சந்தோஷத்தை தன்னுடைய சொந்தத்திற்கு ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷம் அளித்திருக்கிறார் அமல்களிலேயே சிறந்த அமலை செய்திருக்கிறார் அதற்குரிய நன்மை மூன்றாவதாக துவா உள் மலாயிகா ஒரு மனிதன் சொந்தத்தை நேசிக்கிற பொழுது மணக்குமார்கள் இவருக்காக துவாச்சிக்கிறார் இந்த கிராமம் காத்திமியங்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் வாழுகிற நேரத்திலே சொந்தத்தோடு சேர்ந்து வாழுகிறார்களப்பே ரப்பே இவரை நீ சிறப்பாக்குவாயாக என்று மழக்குகள் துவாச்சிக்கிறார்கள் சேர்ந்து வாழுகிறார் நீ சேர்த்துக்கொள் கொள் துவா செய்கிறார்கள் நான்காவதாக பைனல் முஸ்லிமீன் முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசுவார்கள் இவரு அண்ணன் தம்பியோட அக்கா தங்கத்தியோட சேர்ந்து வாழ்றாரு என்று முஸ்லிம்கள் பேசுகிறார்களே நல்லதை பேசுகிற பொழுது அதை துவாவாக அல்ல அங்கீகரித்துக் கொள்கிறார் முஸ்லிம்கள் பேசுவார்கள் இவர் அண்ணன் தம்பியோடு எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாரு இதை துவாவாக அல்லாஹ் ஏற்று அவர்களுக்கு சந்தோஷத்தை வழங்குகிறார் ஐந்தாவதாக இதுகாலுல் ரம்மி இபிலிஸ் இபிலிசுக்கு கவலையை கொடுக்கிறார் இபிலீசினுடைய நோக்கமே சொந்தத்தை பிரிக்கிறதா ஆனா என் சொந்தத்தோட சேர்ந்து வாழும்போது இபிலீஸ் வாயில மண்ணை போடுறதுனால இபிலீசுக்கு கவலையை அளிப்பது இந்த சொந்தத்தை நேசிப்பதில் இருக்கிறது ஆறாவதாக சொன்னார்கள் ஜியாதத்தும் உமர் வயது நீளமாகிறது ஏழாவதாக அன்பு அதிகமாகும் சொந்தத்தை நேசிக்கும் போது இயற்கையிலேயே பரஸ்பர அன்புகள் கூடிக்கொண்டே இருக்கும் அண்ணனுக்கு தம்பி உதவுகிற பொழுது அந்த மவத்தா பிரியம் கூடுகிறது தம்பிக்கு அண்ணன் உதவுகிற பொழுது பிரியம் கூடுகிறது அக்கால் தங்கைகளுக்கு உதவுகிற பொழுது பெற்றோர்களுக்கு உதவும் பொழுது பிரியம் இயற்கையாகவே கூடிக்கொண்டே வருகிறது மவத்தா அதிகமாக பெருமானார் நிறுத்தல அடுத்தும் பேசுகிறார்கள் ஜியாதத்தும் பாதல் மௌத் மௌத்துக்கு பிறகும் நன்மை வந்து கொண்டே இருக்குமா ஒருத்தர் சொந்தத்தை பிரியப்பட்டு சொந்தத்தோட சேர்ந்து வாழுகிறார் என்றால் அவர் மௌத்தானதற்கு பிறகும் நன்மைகள் கியாமத்து வரை சேர்ந்து கொண்டு ஒன்பதாவதாக பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னாங்க சுரூருள் அம்வார் மௌத்தா போன நம்முடைய அப்பாமார்கள் நம்முடைய தாத்தாமார்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்களாம் கபூர்ல இருந்து என் பிள்ளை சொந்தத்தோட சேர்ந்து வாழ்றாரு ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் பிள்ளை தானே நாலு அண்ணன் நாலு தம்பிகளை விட்டு சென்றிருப்பார் அக்கா தம்பிகளை விட்டு விட்டு பெற்றவர்கள் கபருக்குள்ள போயிருவாங்க இவர் சேர்ந்து வாழும் போது உள்ளிருந்து சந்தோஷப்படுவார்கள் அம்மாத்துகள் என்னுடைய பிள்ளைங்க எவ்வளவு சேர்ந்திருக்கிறாங்க அலகந்திரில்லா நாங்க என்ன நினைச்சோமோ அதுதான் நடக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் பத்தாவதாக பூமான் நபிகள் கோமான் சதல்லா படிவசலம் சொன்னார்கள் அல் வரக்கத்து ரிசுக்கிலே அல்லாஹ் வரக்கத்தை செய்கிறார் இது சொந்தத்தை நேசிப்பவர்களுக்கு பெருமானார் சொல்கிறார்கள் யார் சொந்தத்தை வெட்டி வாழ்கிறார்களோ அவர்களை குறித்து நாயகமே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டால் பெருமானார் சொல்லுவார்கள் காத்தி உரஹம் காத்தி உரஹம் சொந்தத்தை வெட்டிட்டு பள்ளிவாசல்ல வந்து அழுது அழுது துவா கேட்டாலும் அல்ல ஏற்க மாட்டான் லைலத்துல் கதிரினுடைய நாள் பொது மன்னிப்பு அல்லா வழங்கும் நாள் வராமத்தினுடைய இரவு பொது மன்னிப்பு அல்லா வழங்கும் இரவு அந்த இரவிலே கூட சொந்தத்தை வெட்டியவர்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை ஒவ்வொரு வாரமும் இந்த இரவு வியாழன் இரவு விடிஞ்சா வெள்ளி நம்முடைய அமல்கள் எல்லாம் கணக்கு கொடுக்கப்படும் வார அமல்கள் கணக்கு கொடுக்கப்படுகிறது எந்த அமல் அல்லாஹுவை நோக்கி செல்லும் பெருமானாரிடத்திலே கேளுங்கள் பெருமானார் சொல்லுவார்கள் ஒரு அமல் எந்த அமல் சொந்தத்தை யார் வெட்டாமல் வாழ்ந்தார்களோ அவர்களின் அமல் மட்டும்தான் மேலே உயர்கிறது மற்ற அமல்கள் தூக்கி யார் சொந்தத்தை நேசித்து வாழ்றானோ அவன் அமல் மட்டும்தான் மேல போகும் சொந்தத்தை வெட்டியவனின் அமல் தூக்கி இதை விட பெரிய கைசீரம் என்ன இருக்க முடியும் குமார் நபிகள் குமார் சொல்லல்லாம் அடுத்தும் பேசுகிறார்கள் மலக்குகள் لا تنزل الملائكة في قوم فيهم قاطع رحم எந்த சமூகத்திலே எந்த சமூகத்திலே சொந்தத்தை துண்டித்து வாழ்பவன் இருக்கிறானோ அங்கே மழக்குகள் இறங்க மாட்டார்கள் என்றார்கள் பெருமானார் நாயகத்தினுடைய அவையிலேயே நாயகம் கேட்கிறார்கள் சபையெல்லாம் கூடி அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் கேட்கிறார்கள் யாராவது சொந்தத்தை முடித்தவர்கள் இருக்கிறீர்களா இன்னைக்கு நாம கேட்டோம் சொன்னா எந்த கையும் உயராம இருக்காது ஒன்னு ரெண்டு வேண்டா இருக்கலாம் இல்ல மாஷா பெருமானார் கேட்கிறார்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் ஒரு சகாபி மட்டும் எழுந்தார் நாயகமே என் ஹாலா நான் என்னதான் போய் ஒட்டி ஒட்டி பேசினாலும் நாயகமே என் ஹாலா என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிப்பதில்லை நாயகமே என்னை வெறுக்கிறார் நாயகமே நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் நாயகமே ஆனாலும் விடுவதில்லை நாயகமே என்கிற பொழுது பெருமானார் செல்லந்தா அலிக செல்ல அவர்கள் துவா செய்கிறார்கள் சபை ஆமீன் சொல்லுகிறது யாரா இவர்களை சேர்த்து வைப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் சென்று வா ஃபத்ஹப் ஃபத்ஹப் உன் ஹாலாவுக்கு போய் சலாம் சொல் என்றார்கள் இவர் செல்வதற்கு முன்னால் பெருமானாரின் துவா சேர்ந்திருந்தது காலாவிடத்திலே செல்லுகிறார் காலா வரவேற்பு கொடுத்து சலாம் சொல்லி இவருக்கு முன்னால் சலாம் சொல்லி வரவேற்றார்கள் என்று அவர் அலாரிப்பார் நாயகத்தினுடைய காலத்திலே ஒருவர் கூட காத்திபுர்ராம் அந்த சபையில் இல்லை அதனால் மலக்குகளின் உதவி இருந்தது ஜிப்ரஹில் வந்து அமர்ந்திருப்பார்கள் மீக்காயில் வருவார்கள் ரஹமத்தின் மலக்குகள் இருந்தார்கள் இன்றைக்கு ரஹமத்தின் மலக்குகள் இல்லையே என்ன காரணம் இல்லையே என்ன காரணம் சொந்தத்தை நேசிப்பதில்லை சொந்தத்தை நேசிக்கவில்லை என்றால் ரஹமத்தின் வழக்குகள் இல்லை பெருமானார் அடுத்தும் சொல்லுகிறார்கள் ரஹ்மத்தில் என்றார் லா தஞ்சிரு ரஹ்மா எந்த சபையிலே சொந்தத்தை உரிப்பவர் இருக்கிறாரோ அங்கே அல்லாஹினுடைய அருள் இறங்க அதனாலதானே அபு குறைதார் அலி அல்லாஹு தலை பாடம் நடத்திக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் வருவார் அவரை பார்த்துட்டு அபுகுரேரா ரெடியல்லா பாட நடத்த விட்டுட்டு ஓடுவாங்க தோழர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல இவர் ஓடுகிறாரே என்ன காரணம் உஸ்தாத் ஓடுகிறார்களே போய் கேட்டார்களாம் சொந்தத்தை முறித்தவன் வருகிறான் அவன் இருக்கிற இடத்திலே ரஹ்மத் இருக்காது அதனால்தான் நான் ஓடினேன் என்றார்களாம் எண்ணி பார்க்கிறோம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நிந்தனை கொடுப்பவர்கள் எத்தனை பேர் சகோதர சகோதரிகளுக்கு நிந்தனை அளிப்பவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிகளோடு சண்டையிட்டவர்கள் எத்தனை பேர் ரஹமத்தை எதிர்பார்க்கலாமா கிடைக்குமா இதை விட பெரிய கை சேதம் ஒன்று பெருமானார் சொன்னார்கள் லைசபி கீனா கத்தி அத்துரகம் என் மார்க்கத்துக்குள்ளேயே அவன் நுழைய முடியாது எவன் தெரியுமா சொந்தத்தை நேசிப்பவன் என் மார்க்கத்திற்குள்ளேயே நுழைய முடியாது அவன் முஸ்லீமே கிடையாது என்கிறார் சொந்தத்தை நேசிக்காதவன் நீ ஒரு மும்மினா நீ ஒரு முஸ்லிமா பெருமானார் கேட்கிறார்கள் இந்த சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது பெருமானாரின் கேள்விகளுக்கு அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள் பெரிய வார்த்தையை போட்டார்கள் பெருமானார் லாயு கல்வி முகம்பா யோமல் கியாமா ரெண்டு பேர்த்தோட அல்ல மறுமை நாள்ல பேச மாட்டான் அல்ல பேசலன்னா எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள போகும்போது மனைவி பேசலைன்னா என்ன துடி குடிக்கிறான் சுத்தி சுத்தி போறான் பாத்திமா நான் என்ன செஞ்சேன் மன்னிச்சுக்கோ என்ன செஞ்சேன் பேச மாட்டேங்கிறேன் ரெண்டு நாள் என்ன சஜிதாவுக்கே போயிருவான் நாலு நாள் என்ன நகை கடைக்கு கூட்டு போவான் பேச வைக்கிற உள்ளாட்டி அவன் படுற பாடு நாளை அல்லாஹ் பேசவில்லை என்றால் நம் நிலை என்னாகும் அல்லாஹ் பெருமானார் சொல்லுகிறார்கள் ரெண்டு பேரோடு நாளை மறுமையிலே அல்லாஹ் பேச மாட்டான் யார் அந்த இரண்டு பேர் ஒன்று காத்திரு ரகம் சொந்த பந்தங்களை துண்டிப்பவன் இரண்டாவதாக பெருமானார் சொன்னார்கள் ஜாரே சூ பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவனாக இருக்கும் அண்டை வீட்டுக்காரன் அநீதி அளிக்கிற அண்டை வீட்டுக்காரன் ஒரு என்னதான் செஞ்சான் அவன் வேணும்னே இவன் ஒட்டுனா அவன் வெட்டுவான் இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது அல்லாஹுவிடத்திலே பேச முடியாது என்று பெருமானார் சொன்னார்கள் கடைசியில பெருமானார் இதையும் போடுகிறார்கள் லா சொந்தத்தை முறித்து வாழ்பவன் கண்டிப்பாக சொர்க்கத்திலே நுழைய முடியாது கண்டிப்பாக சொர்க்கத்திலே நுழைய முடியாது இதை விட கடினமான வார்த்தைகள் ஏதாவது சொல்ல வேண்டுமா பெருமானார் இவ்வளவு சொல்லியும் கூட நம்ம சமூகத்தில் சொந்தத்தை முறிப்பவர்கள் சபையிலே கூட இருக்கலாம் அதனால அப்படி இருந்தால் அல்லாஹுக்காக இதே இடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு யாரிடத்தில் எல்லாம் சொந்தத்தை முறித்திருக்கிறோமோ அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டது இரண்டாவதாக நாம இப்ப பார்க்க போறது சொந்தத்தை முறித்தவர்களுக்கு என்ன வேதனை சொந்தத்தை நேசிப்பவர்களுக்கு என்ன நன்மை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் நமக்கு பொது சொந்தம் ஒன்று இருக்கிறது தனி சொந்தம் என்று ஒன்று இருக்கிறது தனி சொந்தத்திலே காட்டுகிற அக்கறை பொது சொந்தத்திலே காட்டவில்லை யார் பொது சொந்தம் என்று கேட்கிறீர்களா அவர்கள் தான் அனாதைகள் எத்தீம்கள் எத்தீம்கள் என்பவர்கள் அந்த குடும்பத்திற்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல சமூகத்திற்கு சொந்தமானவர்கள் பெருமானார் சொல்லும் போதே அனு காஃபிலும் எத்தீம் நானும் எத்தீமை நேசிப்பவரும் ரெண்டு விரலை போல இருப்போம் சொன்னாங்க எத்தீமை நேசிக்கிற சொந்தமும் என்று பெருமானார் சொல்லவில்லை சமூகத்திற்கு சொந்தமானவர்கள் சமூகத்திற்கு சொந்தமானவர்கள் எத்தீம்னா பஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அத்தா அம்மா ரெண்டு பேரும் இல்லாதவருக்கு பேர் எத்தீம் அல்ல வெறும் தகப்பனார் இல்லைன்னாவே அவருக்கு பேர் எத்தீம் தாயார் இல்லை என்றால் அவருக்கு பேர் லத்தீம் அரபியில எத்தீம் அல்லாத லத்தீம் ஆனாலும் எத்தீம்களுடைய வரிசையிலே சேர்க்கிறார்கள் இந்த எத்தீம்களின் விஷயத்தில் கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது ஆனா இன்னைக்கு எத்தீம்களை நேசித்திருக்கிறோமா பெருமனா செல்லல்லா ஒளிவ செல்லம் சொல்லுகிற பொழுது வீட்டிலேயே சிறந்த வீடு தெரியுமா அஹப்புல் புயூத்தி வீடுகளிலேயே சிறந்த வீடு பைத்துன் ஃபீஹி யத்தீமுன் யுக்ரம் அதுல எத்தீம் இருந்த அந்த வீட்டில் அந்த எத்தீம் சங்கை செய்யப்பட வேண்டும் எந்த வீட்டிலே அனாதை இருந்து அந்த அனாதை மதிக்கப்படுகிறாரோ போற்றப்படுகிறாரோ தன் பிள்ளையை போன்று வளர்க்கப்படுகிறாரோ அந்த வீடுதான் வீடுகளில் சிறந்தது பெருமானா சொல்லி இருக்கிறார்கள் நம்ம சொந்தங்கள்ல நம்ம அக்கம் பக்கத்துல எத்தீம் இருக்கிறார்களே என்றைக்காவது இறக்க கண்ணோட்டத்தோடு அல்லா ரசூலும் பராமரிக்க சொல்லி இருக்கிறார்களே என்று பார்த்திருக்கிறோமா ஒரு எத்தீமுக்கு ஆடை கொடுத்ததால் ஒரே இரவிலே இறைநேசரான வழிமார்களின் வரலாறு உண்டு ஒரு அனாதை ஆடை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு புது ஆடை பெருமானார் எத்தீமை நேசிக்க சொன்னார்கள் என்பதற்காக புத்தாடை வாங்கி அந்த எத்தீமுக்கு பார்த்து அழகு பார்க்கிறார் அன்றைக்கு இரவு கனவிலே பெருமானார் செல்லல்லாம் வடிவ செல்லம் சொல்லுகிறார்கள் நான் எத்தீமினுடைய காஃபி பொறுப்பாளர் என் பொறுப்பாளரை நீ கண்ணியப்படுத்தினால் நான் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்றார்கள் அடுத்த நாளில் இருந்து அவர் இறைநேசர் ஒரே நாளையிலே வழியுள்ளாவாகும் ஆற்றலை வழங்குவது இந்த யத்தீமை நாம் வத்தானி ரமத்துல்லா எதியா முதலிலே எழுதுவார்கள் அவர்கள் நிறைய ஐம்பத்தி நாலு வயதிலே ஏறத்தால் ஆயிரம் நூல்களை எழுதியவர்கள் இமாம் கசார் வயது வெறும் ஐம்பத்தி நாலு ஆயிரம் நூற்களை எழுதியவர்கள் இமாமுனா ஹசாரி ரஹமத்துல்லாஹி தாலாலே அவர்கள் எழுதுகிற பொழுது சொல்லுவார்கள் நான் தக்கிரபு மாலவிய தீம் நான் எழுதும் போது ஈக்கெல்லாம் வந்து உட்காரும் என்னுடைய பேனாவில் இருக்கிற மையிலே அந்த மையை சாப்பிடும் ஈக்கள் மையை சாப்பிடும் ஆனால் லா தக்கிரபு மாலல்ய தீம் என்று நான் எழுதுவேனே அதில் மட்டும் அந்த ஈக்கள் அமருவதில்லை என்றார்கள் எத்தீமினுடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்று ஈக்களுக்கு கூட தெரிந்திருக்கிறது என்கிறார்கள் இமாமனாக ஈக்களுக்கு கூட தெரிந்திருக்கிறது அப்ப எத்தீமோடு எப்படி வாழ வேண்டும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் திண்டுக்கலுக்கு அருகிலே ஒரு சின்ன கிராமம் நடந்த வரலாறு கண்கூடாக கண்ட வரலாறு ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேர்களுக்கும் திருமணம் முடிகிறது சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் என்னவோ மருமகன் ஒரு விபத்தில் இறந்து போய்விடுகிறார் சின்ன சின்ன பிள்ளைங்க எங்கே வருவார்கள் நாணியின் வீட்டுக்கு வருகிறார்கள் நாணியின் வீட்டுக்கு வருகிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க நாணியே தன் மகனை நம்பி இருக்கிறார் நாணியின் வீட்டுக்கு பிள்ளைகள் வருகிறார்கள் அந்த பெண்ணும் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் வர்றாங்க இவர்களால் தான் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறது பெருமானார் சொல்கிறார்கள் இந்த துருஜ பூனபில் அப்பாக்கும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு ரிசுக்கு கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விளக்க செய்கிறார் ஆனால் இந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தாயை பார்த்து நீயே சொல் தாயை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த அனாதை கழுதைகளை வீட்டை விட்டு வெளியே துரத்து அல்லாஹ் அனாதை கழுதைகளை வீட்டை விட்டு வெளியேற்ற இரண்டு மூன்று நாட்கள் இடிவிழுந்து இறந்து போனார் ஒரு மரத்தடியில போய் ஒதுங்குறாரு மழைக்காக மரத்திலே இடி விழுந்தது அதனுடைய அனலிலே இறந்து போனார் இவர் பிள்ளைகள் இன்றைக்கு அனாதை இன்றைக்கு சமூகத்திலே நேரடியாக பார்க்கிறோம் அதனால எத்தீம்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை பெற்றோர்களுக்கு வழங்குகிறான் பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் மீண்டும் தன் பொறுப்பிலை வைத்துக் கொண்டார் அதனால் எத்தீன்களோடு மோதாதீர்கள் பெருமானார் செல்லல்லா படிவு செல்லம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் கப்பல் கவிழ்ந்ததாக கப்பலில் போன சரக்குகள் எல்லாம் அழிந்து போனதாக தின்னுனை மிசிறி ரஹமத்துல்லாஹி தாளாலை இவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது வந்து துவான் செய்யுங்கள் கப்பலிலே நிறைய சரக்கு அனுப்பி இருக்கிறோம் எல்லாம் காலியாகி விட்டதாக அழிந்து போய்விட்டதாக செய்தி வருகிறது நீங்கள் துவான் செய்யுங்கள் பெரியவரே என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு முசிறி ரஹமத்துல்லாஹி தாலாலை கேட்கிறார்கள் அந்த கப்பலிலே என்னென்ன இருந்தது என்று வரிசையாக கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்லப்படுகிறது எத்தீமினுடைய பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு சிரித்து விட்டு சொன்னார்களாம் சத்தியமாக அந்த கப்பல் மூழ்கவே மூழ்காது அந்த கப்பல் மூழ்கவே மூழ்காது காரணம் எத்தீமின் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் அந்த பொருளை அந்த எத்தீமிடத்திலே சேர்க்காமல் அல்லாஹ் விடப்போவதில்லை இன்னொன்று சிறி ரமத்துல்லா சொன்னார்கள் அதற்கு பிறகு பொருள் வந்ததாக வரலாறு பெருமானாரின் காலத்தில் ஒவ்வொரு நபியினுடைய காலத்திலேயும் ஒரு வழக்கம் இருந்தது தீர்ப்புக்கான வழக்கம் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏதாவது பிரச்சனை வந்தால் தீர்ப்புக்கு ஒவ்வொரு விதம் இருந்தது இப்ராஹிம் அலி சிலாத்தினுடைய காலத்தில் ரெண்டு பேர் வந்து தீர்ப்பு கேட்பார்கள் இவர் என்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டார் என்னுடைய பணத்தை எடுத்துக்கிட்டாரு என்று சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பிடத்திலே சொல்லுவார்கள் நெருப்புல கை வைக்க சொல்லுவாங்க யார் உண்மை உரைத்தாரோ அவரை நெருப்பு விட்டுவிடும் பொய் உரைத்தவரை நெருப்பு கறிக்கும் இவர் பொய்யர் என்று அறிந்து கொள்வார்கள் மூசா அலிகி சலாத்தினுடைய காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நபி தன்னுடைய அசாவை தூக்கி முன்னாடி வைப்பாங்க பொய் சொன்னவனை பின்னி எடுத்துரும் உண்மை சொன்னவன் தப்பித்துக் கொள்வான் சுலைமான் அலகி சலாத்தினுடைய காலத்திலே காற்றுக்கு உத்தரவு கொடுக்கப்படும் உண்மை சொன்னவர் தப்பித்துக் கொள்வார் பொய் சொன்னவரை தூக்கி வீசிடும் தாவூத் அலகி சலாத்தினுடைய காலத்திலே ஒரு வடமை இருந்தது ஒரு சங்கிலி வைத்திருப்பார்கள் அதற்கு முன்னால் ரெண்டு பேரும் நின்று சொன்னால் யார் உண்மை சொன்னாரோ அவரை விட்டுவிடும் பொய் சொன்னவரை கட்டிவிடும் துர்கண்ணை நடிகை சிலாத்தினுடைய காலத்திலே ஒரு வளமை இருந்தது என்ன வளமை யார் உண்மை சொன்னாரோ தண்ணீர்ல நடக்க வைப்பாங்க யார் உண்மை சொன்னாரோ அவர் மிதத்து அவர் மேலேயே நின்று கொண்டிருப்பார் உள்ளே செல்ல மாட்டார் யார் பொய் சொன்னாரோ அவர் உள்ளே செல்வார் பெருமானாரின் காலத்திலே நாயகம் இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம் ரப்பே இந்த வீர விளையாட்டெல்லாம் என் சமுதாயத்திற்கு வேண்டாம் ஒருத்தரை அடிப்பதோ கட்டுவதோ காற்று தூக்கி வீசுவதோ இதெல்லாம் வேண்டாம் அப்ப அண்ணாஞ்சலி சாணகுத்தரா பெருமானாருக்கு கொடுத்த சலுகை என்ன என்றால் வாதி சாட்சி கொண்டு வர வேண்டும் வாதி இடத்திலே சாட்சி இல்லை என்றால் பிரதிவாதி சத்தியம் செய்ய வேண்டும் இந்த முறை பெருமானாரிடத்திலே ஒரு எத்தியும் வருகிறார் அடுத்தவரின் சொத்தை அபகரித்துக் கொண்டு இந்த எத்தியும் வருகிறார் நாயகத்திலேயே தீர்ப்பு கேட்டு வருகிறார் அடுத்தவனின் இடத்தை அபகரித்துக் கொண்டு நாயகத்திடத்திலே வந்து சொன்னார் நாயகமே நான் ஒரு எத்தீம் என்று தெரிந்தும் கூட இவன் என்னிடத்திலே வாதம் செய்கிறான் நாயகமே இந்த இடம் எனக்கு தான் சொல்றான் பெருமானாருக்கு தெரியாதா இடம் யாருக்கு சொந்தம் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் அல்லவா அதனால் எத்தீமுக்கு பாதகமாக பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் தீர்ப்பு வழங்குகிறார்கள் இன்னொருவருக்கு இடத்துக்கு சொந்தக்காரருக்கு இடம் செல்கிறது ஆன போதிலும் கூட பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் என்னவர்கள் தன்னுடைய நபித்தோழர்களில் ஒருவரை அழைத்து சொன்னார்கள் அந்த இடத்தை வாங்கி இந்த எத்தீமுக்கு கொடுத்து விடு இவர் மனதை சந்தோஷப்படுத்தி அனுப்பி அல்லாஹ் சொர்க்கத்தில் உன் மனதை சந்தோஷப்படுத்துவார் என்று சொல்ல அபுத்தகதார் அலி அல்லாஹு இருந்தாலும் சென்று நாயகமே அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் நாயகமே நான் சந்தோஷப்படுத்துகிறேன் நாயகமே என்று அந்த வாய்ப்பை எடுத்து அந்த தோட்டத்தை வாங்கி அந்த நிலத்தை வாங்கி இந்த எத்தீவுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தினார் என்ற வரலாறை பார்க்க முடிகிறது பெருமானால் எத்தீம்களை சந்தோஷப்படுத்தினார்கள் இன்றைக்கு இருக்கிறது மசிது நபவி யாருக்குரிய இடம் மசிது நபவி இரண்டு எத்தீமான தோழர்களுக்குரிய இடம் சகல் சுகை ரலி தாரா இரண்டு பேருமே மனப்பூர்வமாகத்தான் கொடுக்கிறார்கள் பெருமானாருக்கு நான் எனவே கட்டிடம் கட்டிக் கொள்ளுங்கள் ஆனாலும் கூட என்ன விலையோ அதை விட அதிகமாக கொடுத்து பெருமானார் வாங்கினார்கள் இது எத்தீம் இது எத்தீமின் பொருள் இதை நான் அபகரிக்க விரும்பவில்லை பெருமானார் செல்லல்லா செல்லம் நடந்து காட்டினார்களே மதினாவின் வீதியிலே ஒருவர் தனியாக நிற்கிறார் பங்கரையான ஆடையோடு நிற்கிறார் அழுது கொண்டு நிற்கிறார் உம் அந்நர்கள் பெருமான் செல்லல்லா செல்லும் கேட்டார்கள் ஏனப்பா அழுகிறார் எதற்கு அழுகிறார் என்று கேட்கிற பொழுது என் தந்தை இல்லை என் தந்தை இல்லை எனக்கு தாயும் இல்லை எனக்கு யார் தந்தையாவது எனக்கு யார் தாயாவது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்கிற பொழுது நாம இருந்தால் என்ன செய்வோம் பெருமானார் செல்லல்லா பழிவர் செல்லம் தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார்கள் ஆயிஷா அலி காட்டி சொல்லுகிறார்கள் அப்பா நான் தான் உனக்கு தந்தை இந்த ஆயிஷா தான் உனக்கு தாய் நான் தந்தை ஆயிஷா உனக்கு தாய் ஹசன் ஹுசைன் இருக்கிறார்களே ஹசன் ஹுசைன் இருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் உன்னுடைய உன்னுடைய சகோதரர்கள் அப்பா அதனால் நீ சந்தோஷமாக சேர்ந்து விளையாடு என்று பெருமானார் செல்லல்லா வலிவசலம் தன் வீட்டு பிள்ளையாக வளர்த்தார்கள் என்று அவர்கள் ஆரம்பிப்பார் இந்த நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதா எத்தீம்களை இப்படி பராமரித்திருக்கிறோமா எத்தீமினுடைய கையில உண்டியலை கொடுத்து வள்ளி வள்ளியாக பிச்சை எடுக்கிற சூழல் அல்லவா நம் சமூகத்தில் நடக்கிறது எத்தீமினுடைய பெயரை சொல்லி சூறையாடுகிற சூழல் அல்லவா நம் சமூகத்தில் நடக்கிறது அல்லாஹுவோடு மோதுவதற்கு சமம் எத்தீமோடு மோதுவது அல்லாஹுவோடு மோதுவது வெற்றி பெற முடியுமா இவனு அப்பாஸ் அலி அல்லாவுடைய வீட்டில் ஒரு எத்தீம் இருக்கு இவனு அப்பாஸ் அலி அல்லா தன்னுடைய மகனை விட இந்த எத்தீமை கண்ணியப்படுத்துவார்கள் மகனுக்கு கொடுக்கிற மரியாதையை விட அதிக மரியாதை இவன் அப்பாஸ்ட வளர்ந்தாக்க அந்த எத்தீம் எப்படி இருப்பாரு பயங்கரமான ஞாபக சக்தி ஒரு யூதன் வந்து கேள்வி கேட்கிறார் மக்கள் எல்லாம் திணறி போகிறார்கள் இவன் அப்பாஸ் ரவி அல்லா தன் வீட்டில் வளர்ந்து எத்தீமை அனுப்பினார்கள் நிக்கும் செல் பதில் சொல் என்கிற பொழுது அந்த யூதன் கேட்கிறான் எந்த வஸ்து அல்லாஹ் அறிய மாட்டான் அல்லாவுக்கு இல்லாத வஸ்து எது என்கிற பொழுது சரி இணை என்பது அல்லாவுக்கு கிடையாது எத்தையும் அசந்து போனான் ஐயு செய்யும் லைஸ் இந்த அல்லாஹ்விடத்திலே என்ன இல்லை என்று அடுத்த கேள்வியை கேட்கிற பொழுது அவ்வுள் லைஸ் ஐந்தல்லா அநீதம் என்பது மட்டும் அல்லாஹ்விடத்திலே இல்லை அல்ல யாருக்கு அநீதி அளிக்க மாட்டான் அநீதம் என்பது இல்லை அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார் அல்யுசையின் லைசபி ஹசாயின் இல்லா அல்லாவினுடைய பொக்கிஷத்தில் எது இல்லை வறுமை என்பது அல்லாஹுவின் பொக்கிஷத்தில் இல்லை அந்நாட்டை என்னைக்காவது வறுமை வந்திருக்கிறதா இறைவன் வறுமையாக இருந்த வரலாறு உண்டா அடுத்து அல்குஷையின் எஸ்அலுல்லா அல்லாஹ் எந்த வஸ்துவை கேட்கிறான் என்று கேட்க அது கருள் அல்லாஹ் கடன் கேட்கிறான் அவன் அல்லாவுக்காக அழகிய கடன் கொடுப்பது யார் என்று அல்லாஹ் கடன் கேட்கிறான் எந்த வஸ்துவை அல்லாஹ் திருப்திப்படுவதில்லை குஃபுரை அல்லாஹ் திருப்திப்படுவதில்லை கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல பதில் சொல்ல இவன் அப்பாஸ் அலி அல்லாஹுத்தாலா சந்தோஷம் அடைந்து கடைசியிலே நெற்றியிலே முத்தமிட்டு தலையை தடவி பெருமானாரினுடைய ஒரு அதிசை சொன்னார்கள் எத்தீமினுடைய தலையை யார் கை வைத்து தடவுகிறாரோ அவரின் முடியின் அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் ஏற்படும் என்று பெருமானாக்குனார்கள் என்னுடைய இந்த பிள்ளையினுடைய தலையை தடவியே என் பாவத்தை நான் குறைத்துக் கொள்ளுகிறேனே என்று இவன் அப்பாஸ் அலியல்லாஹும் தலா சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சமூகமே நாம் எங்கே இருக்கிறோம் என்னைக்காவது எத்தீமை பார்த்து சிரிச்சிருக்கிறமா எத்தீமை பார்த்து சிரிச்சிருக்கிறமா சமூக சொந்தம் மறைவணைக்க வேண்டிய முதல் சொந்தம் எத்தீங்கள் எத்தனை பேர்கள் தொட்டிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் உமர்மன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி தாலா இடத்துல எவ்வளவு பெரிய அரசர் அவர்களிடத்தில் ஒரு எத்தீம் இருந்தார் கடுமையான பஞ்சம் தண்ணீர் இல்லை மழை இல்லை அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் மழை இல்லைன்னா படாதவாடு என்றோ ஒரு நாள் மழை வழியும் என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கிற பொழுது அந்த எத்தீம் தான் போய் உமரின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவை பார்த்து சொல்கிறார் அல் மாலு முஜித்தமா அல் அம்மாலு முஜித்தமா நம்முடைய அரசாங்கத்திலே நிறைய செல்வங்கள் இருக்கிறது இந்த செல்வங்கள் இம்மா ஐயக்கூன் இல்லா ஒன்று இது அல்லாவுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் இந்த செல்வங்கள் அல்லது இம்மா ஐய இலக்க அல்லது அரசே உங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அல்லது இம்மா கூணலை பாதி இந்த செல்வங்கள் மக்களுடைய செல்வங்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று தான் செல்வங்களுக்குரிய அமைப்பு ஒன்று இறைவனை சேர்ந்தது அல்லது உங்களை சேர்ந்தது அல்லது சமூகத்தை சேர்ந்தது சொல்லிவிட்டு சொன்னார் இறைவனை சேர்ந்ததாக இருந்தால் இந்த செல்வங்கள் பல்லாவு வணிக்கும் நந்தாலே இதை விட்டும் அல்லா தேவையற்ற அல்லாவுக்கு இந்த காசை வச்சு வாழணுங்கிற அவசியம் இல்லை கொடுத்துருங்க இறைவனுக்காக இம்மாய கூட இந்த செல்வங்கள் உங்களை சார்ந்ததாக இருந்தால் இதை தான தர்மம் செய்து விடுங்கள் மா இந்தக்கும் எல்புத் இந்த அல்லாஹி உங்களிடத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போகும் அல்லாவிடத்தில் இருப்பதுதான் பாக்கியாக இருக்கும் தான தர்மம் செய்து விடுங்கள் அடுத்து சொல்லுகிறார் இது சமூகத்தை சார்ந்ததாக இருந்தால் இதை மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் இவர் பேச்சை கேட்டு உமருபின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அந்த செல்வங்களை எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள் செல்வம் முடிகிறது மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது உமருபின் அப்துல் அஜீஸ் சொல்லுவார்கள் இந்த எத்தீமால் இந்த எத்தீமால் நான் ஆதரித்த என் பிள்ளையால் மழை கொடுக்க முடிந்தது ரப்பிடத்திலே எதெல்லாம் என்னால் முடியவில்லையோ என் பிள்ளை எத்தீமால் அதையெல்லாம் கொண்டு வர முடிந்தது என்று சொல்லுகிறார்களே அந்த ஆட்கள் எத்தீங்களுக்கும் துவா செய்து விட்டால் அல்லா விருந்தரமாக ஆக்குவதில்லை இவ்வளவு இருந்தும் சூரத்துல் காஃப் சூரத்துல் காப்பிலே மூன்று வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறானே மூன்று வரலாறு சித்தரிக்கப்படும் சூரத்துல் காப்பில அதுல இரண்டு வரலாறு எத்தீமை சார்ந்ததாக இருக்கும் இதுல அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாத்தை கூட்டிட்டு கப்பல்ல போகும்போது ஒரு கப்பலை ஓட்டப்படுவாங்க நல்ல கப்பலை மூசாலை கேட்பாங்க நல்ல கப்பலை ஓட்ட போடுறீங்களே நியாயமா ஒரு நபிக்கு அழகா கடைசியில் அவர் விளக்கம் சொல்லுவா எதிர விளக்கம் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஓட்டி ஓட்டி இந்த கப்பல் எத்தீம்களுக்கு சொந்தமானது ஒரு பத்து எத்தீம் ஒன்னா சேர்ந்து அந்த காலத்திலேயே ஒரு கப்பல் வாங்கி விட்டார் அந்த கப்பலை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் அந்த அரசன் புது கப்பலா இருந்தா புரிச்சுக்குவான் எதிர ஓட்ட போடுறாங்க அந்த கப்பல் பாதுகாக்கப்படுகிறது எத்தீமின் பொருளை ஒரு நபியை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் மறைமுகமாக பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் எத்தீம் அடுத்து ஒரு செவரை சாஞ்சுக்கிட்டு இருக்கிற செவரை போய் நிமித்துறாங்க கூலி கூட வாங்கல மூசா கேட்கிறாங்க சோறு கொடுக்காத ஊருக்காரனுங்க ஒரு பசிக்கு சாப்பாடு காட்டா கூட கொடுக்குற இந்த அத்தாக்கியவாசிகள் அவங்களுக்கு போய் செவத்தை சரி செய்கிறீர்களே என்று கடுமையா திட்டாங்க அதுக்கப்புறம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் இப்படி செய்தீர்கள் என்று முசா அலி இஸ்லாம் கேட்கிற பொழுது முதல் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அந்த சுவற்றுக்கு அடியிலே எத்தீன்களின் பொருள் இருக்கு அவங்க தகப்பனார் வச்சிட்டு போயிருக்கிறார் அந்த பொருளை அவர்கள் வாலிபராக ஆகிற வரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லா எனக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நான் பாதுகாக்கிறேன் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் குரான் சொல்லுகிறதே மறைமுகமான உதவியால் அனாதைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்களோடு மோத வேண்டாம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் நாம எத்தனை பேர் எத்தைங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களாக இருக்கிறோம் இன்ஷா அல்லா இனி வருகிற காலத்திலாவது ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருசா செய்ய தேவையில்லை தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலே ஒரு உண்டி இல்லை ஒரு சம்பாத்தியத்திலிருந்து வெறும் ஒரு ரூபாய் வெறும் ஒரு ரூபாய் யாருக்காக என்னுடைய சகோதரனுக்காக எத்தீமான என்னுடைய சகோதரனுக்காக அல்லா ரசூலுக்காக நான் செய்கிறேன் என்று சேமித்து கொடுத்தால் அவர்களுடைய சந்தோஷம் கண்டிப்பாக நம்மை சொர்க்கவாசலாக மாட்டோம் இன்ஷா அல்லா அல்லா அதற்குரிய தோப்பிக்கையும் நமக்கு செய்வாங்க மூன்றாவது நம்முடைய இயற்கை சொந்தங்கள் தாய் தகப்பெண் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் இது போன்ற இயற்கை தனி தனிமனித மனித சொந்தங்கள் இந்த தனி மனித சொந்தங்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம் தனி மனித சொந்தங்கள் அவர்களின் நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது மூசா அல்லாட்ட கேட்டாங்களாம் தாயின் மரியாதை தெரியாமலேயே தகப்பனின் மரியாதை தெரியாமலேயே இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மிக எச்சரிக்கையாக சொல்லுவேன் இளைய சமுதாயமே உங்களுடைய வாழ்வும் தாழ்வும் பெற்றோர்கள் இருக்கிறது பெற்றோர்கள் துவா செய்தால் உங்களுக்கு வாழ்வுண்டு இல்லை என்றால் உங்களின் பிச்சலங்கள் நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழல் அல்லாஹ் பாதுகாக்க மூசா இஸ்லாம் அல்லாட்ட மூணு தடவை ஒன்பது முறை கேட்கிறாங்க அவுசினி அல்லாஹ் எனக்கு சேர்த்து செய்யி என்று கேட்கிறாங்க கவி உம்மிக்க உன் தாயை பேணிக்கொள் என்கிறாங்க இரண்டாவது முறை எல்லா வசியத்து எனக்கு ஏதாவது சொல்லே உன் தாயை பேணிக்கொள் மூன்றாவது முறை நான்காவது முறை ஐந்தாவது முறை ஒன்பது முறை ஒன்பது மாதம் உன்னை சுமந்து பெற்றவள்ளவள் என்ன நினைக்கிறார் என்று மூசா அலகி சலாத்த அல்லா கேட்கிறான் ஒரு நபி எப்படி பெரு எப்படி தன்னுடைய தாயை பேணுவாங்கன்னு சொல்ல தேவையில்லை ஒரு நபி தன்னுடைய தாயை எப்படி பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்ல தேவையில்லை அந்த நபிக்கே அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நாம எம்மாத்திரம் எண்ணி பார்க்க வேண்டும் ஓமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அறிவு செல்லும் அண்ணவர்கள் சொல்லுவார்கள் மூன்று விஷயங்களை அல்லாஹ் சேர்த்து சேர்த்து தான் பேசுவான் குரான்ல மூணு விஷயத்தை சேர்த்து சேர்த்து தான் பேசுவான் இது இல்லாட்டி அது இல்ல அது இல்லாட்டி இது இல்லை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அகீமு சலாத்த ஆத்து சக்காத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காத்தி கொடுங்கள் சக்காத்து மட்டும் கொடுப்பேன் தொழுக மாட்டேன்னா பிரயோஜனம் இல்ல தொழுகை ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னா பிரயோஜனம் இல்ல இது இருந்தா இது இருக்க வேண்டும் இது இருந்தா இது இருக்க வேண்டும் தொழுகை இருந்தா ஜக்காத்து வேணும் ஜக்காத்து இருந்தா தொழுக வேண்டும் அதி உள்ளாக அதி ஒரு ரசூல இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுக்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் வெறும் நான் அல்லாவுக்கு மட்டும்தான் வழிபடுவேன் ரசூலுக்கு வழிபட மாட்டேன் அவன் முக்மீனாகவே இருக்க முடியாது வெறும் ரசூலுக்கு மட்டும்தான் வழிபடுவேன் அல்லாவுக்கு வழிபட மாட்டேன் என்ற அனுபவம் முக்மீனாக இருக்க முடியாது இது இருந்தால் அது வேண்டும் அது இருந்தால் இது வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான் வஸ்குருளி ஒரு வாலிதைக்க எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆவான் யார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறானோ உண்மையில் அவன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் இது இருந்தால் அது வேண்டும் அது இருந்தால் இது வேண்டும் இது காலியாகவே ஆகாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது அஜிக்கு சென்று ஒரு தாய் நிதர்சனமாக பார்க்க நேர்ந்த உண்மை அந்த தாயினுடைய மடிகளை ஒரு பகன் படுத்துக்கொண்டு அந்த எண்பது வயது தாய்க்கு பணி செய்து பணி செய்து அந்த தாயின் சேர்லே வைத்துக் கொண்டு தவாப்பு செய்து உம்ரா செய்து அந்த தாயின் துவாவை பெற்று கடைசியில ரூம்ல வந்து அந்த தாயின் மடியில படுத்து அம்மா எனக்காக துவா செய்யுங்க என்கிற பொழுது அந்த தாய் கேட்டாளே மகனை ஒரு பார்வை பார்த்து விட்டு ரப்பையும் ஒரு பார்வை வானையும் ஒரு பார்வை பார்த்து மகனையும் ஒரு பார்வை பார்த்து வானையும் ஒரு பார்வை பார்த்து என் மகனை பேர் என் மகனை பேர் என் மகனுக்கு எல்லா வளங்களையும் வழங்குவாயாக அப்ப எப்படி இருந்திருக்கும் பார்ப்பவர்களுக்கு நம்ம எல்லாம் வாசிக்கிறோம் யாரா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காம விட்டுட்டு இறப்பேன் தாயை அழைத்து தாயோடு சென்று தாய்க்கும் துவா செய்கிற தாயின் துவாவை பெறுகிற வாய்ப்பை வழங்காமல் விட்டுவிட்டாய் ரப்பே என்று கேட்க நேர்ந்தது அங்கே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடம் அங்கே ஒரு தாய் கேட்கிறார் அவங்க பாஷையில கேட்கிறா பத்து வெத்தலையில முகப்பு வெத்தலையாக என் மகன் ஆக்கிரப்பே பத்து வெத்தலையில முதல் வெத்தலையாக என் மகன் ஆக்கிரப்பே இன்றைக்கு வரைக்கும் செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தாயின் துவா உடனே அங்கீகாரம் ஆனால் இன்றைக்கு அந்த தாயை எப்படி நடத்துகிறோம் யோசித்து நீயே தெண்டச்சோறுன்னு கேட்கிறாங்கப்பா ஒரு தாயை பார்த்து நீயே நெட்டச்சோறு என்று கேட்டா அல்லாஹுவின் அரிசி நடித்தாரா அன்புக்குரியவர்களே பூமான் நபிகள் கோமான் சொல்லம்பா வலிவு செல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா பத்து கடமைகள் ஒரு பிள்ளைகள் சார் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது அரவணைக்க வேண்டியது என்னன்னா இதாஜ இலா இலத்தாம் பாப்பாவுக்கு உமாவுக்கு சாப்பாடு கண்டிப்பா கொடுத்து தீரணும் சாப்பாடு கொடுத்து தீரணும் இவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருப்பதை கொண்டு போய் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறது அறவே கூடாது பெற்றோர்களுக்கு உணவு தேவைப்படுகிற பொழுது சுகர் இருக்கலாம் பிரஷர் இருக்கலாம் பேணி பேணி பாதுகாத்து அவங்களுக்கு பசி எடுத்துருமேன்னு சொல்லி நாம கொடுத்தாக வேண்டும் இது பெருமானாரின் உத்தரவு இதற்காக ஆடை தேவைப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஆடை கொடுத்தாக வேண்டும் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல என்னன்னா எல்லாத்துக்கும் ஆடை வாங்கிட்டு பாப்பாவும் அம்மாவும் மறந்துவோம் முதலில் ஆடை எடுக்கப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் கடைசியில் எடுக்கப்படுகிற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அதுக்கு மேலாக இதத்தாதையில் அவர்களுக்கு பணி தேவைப்படுகிற பொழுது ஹிதுமத்து தேவைப்படுகிற பொழுது அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் பணி செய்ய வேண்டும் எப்படி பணி செய்ய வேண்டும் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி தாலாலை அழகாக சொன்னார்களே லா தகுல்லகுமா குஃபின் அந்த பெற்றோர்களை பார்த்து சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் எப்பொழுது தெரியுமா படுத்த படுக்கையாக மாறி அல்லாவினுடைய கலாத்தகர் ஏற்படலாம் அல்லவா படுத்த படுக்கையாக பெற்றோர்கள் மாறி அந்த கட்டிலேயே வளஞ்சலம் கழிக்கிற சூழ்நிலை வந்தால் கூட அவர்களை பார்த்து சி என்று சொல்லிவிடாதீர்கள் இது இறைவனுக்கு அவர்களை பார்த்து மனம் போடி விடாதீர்கள் கவுலன் அவர்களிடத்திலே சங்கையான முகத்தோடு தான் பார்க்க வேண்டுமே நீங்கள் கடின வார்த்தை பேசி விடாதீர்கள் ரப்புக்கு பிடிக்காது நான்காவதாக சொன்னார்கள் பெற்றோர்கள் அழைத்தால் நபில் தொழுகளை நின்ன பருள் அல்ல பரல்ல போக போகக்கூடாது நபில் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது தாயோ தகப்பனோ அழைத்து விட்டார் உடனே தொழுகையை விட்டுவிட்டு பதில் கொடுக்கிறது இந்த உத்தரவு உலகத்தில் எதற்கு உண்டு ஆனால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இன்றைக்கு சமூகம் கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா வாங்க போங்கிறத கூட இந்த சமூகம் நிறுத்தி விட்டவே என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க தாயினுடைய மரியாதை இல்லையா உனக்கு இதே குழப்பாகிவிட்டதே எப்பொழுதும் நான் தான் கிடைத்தேனா என்று பெற்றோரை நிந்திக்கிற சூழல் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களே உங்களுக்கு குறிப்பாக எச்சரிக்கையாக சொல்கிறேன் பெற்றோர்களின் பணியில் உங்களுடைய வருங்காலம் இருக்கிறது எதிர்காலம் இருக்கு பெருமானார் நிறுத்தல இதா அமர அபாகம் ஏதாவது ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் ஏவினால் வழிபட்டே தீர வேண்டும் இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு சொன்னா மாற்று கருத்து சொல்வதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை எப்பொழுது பாவமான காரியத்தை சொன்னால் கேட்க தேவையில்லை வரதட்சணை வாங்குங்கன்னு சொல்றாங்க அதை கேட்கக்கூடாது வட்டி வாங்குங்கன்னு சொல்றாங்க அதை கேட்கக்கூடாது ரீபத்தை சொல்றாங்க கேட்கக்கூடாது நன்மையான காரியத்தை ஏறினால் வழிபட வேண்டும் அடுத்து ஆறாவதாக சொன்னார்கள் பெருமானா அவர்களோடு பேசுகிற பொழுது மென்மையாக பேசுகிறேன் கடின குரலோடு கடின உணர்வோடு முகத்தை சிரித்து பேசிவிடக் கூடாது அசன் உசேன் அலி அல்லாஹத்தாலா தாயாரிடத்தில் எப்படி பேசுவார்கள் வரலாறுகளை நீங்க புரட்டி பாருங்க அசன் உசேன் அலி அல்லாவினுடைய வரலாறுகள் தமிழிலே வந்து விட்டது தாயின் குரலே ரொம்ப மென்மையான குரல் பாத்திமா அலி அல்லா ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாங்க அதிர்ந்து நடக்க மாட்டார்கள் அதிர்ந்து பேசாத பாத்திமா அவர்களின் பிள்ளையில் தன் தாயின் குரலை விட உயர்ந்துவிடக் கூடாது என்று கப்பியமாக அபூர்வமாக பேசுவார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே அம்மா குரலை விட உயராம பேசியிருந்தா அவங்க எப்படி பேசியிருக்கணும் இன்றைக்கு நாம் அந்த நிலையில இருக்கிறோமா நம்முடைய தாயின் குரலை விட உயர்த்தி விடாமல் தந்தையின் குரலை விட உயர்த்தி விடாமல் என்றைக்காவது பேசியிருக்கிறோமா பெற்றோருக்கு கொடுக்கிற மரியாதையை முறைப்படி வழங்கியிருக்கிறோமா இருக்கிறோமா என்று ஏழாவதாக பெருமானார் சொன்னார்கள் பெற்றோரின் பெயர் சொல்லி அழைக்கணும் நல்ல பிள்ளை யாருன்னா பெற்றோரின் பெயரை சொல்லி அழைக்க மாட்டான் இன்னைக்கு அதை செல்லமா நினைச்சுக்கிட்டாங்க அப்துல்லா டே வாடா அப்படிங்கிறான் அத செல்லமா யாரடா அவங்க ஏன்னா எங்க டாடியத்தான் கூப்பிடுறேன் நான் டாடி சொல்றாரு நாங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்போம் நாங்க நண்பர்களா தான் பழகுவோம் இந்த காலத்துல அப்படி பழகுனா தானா இது பிள்ளை வளர்ப்பா மிருகங்கள் வளர்க்கப்படுகிறது பிள்ளைகள் அல்ல மிருகத்திற்குத்தான் வித்தியாசம் இல்லை தாய்க்கும் தகப்பனுக்கும் வித்தியாசம் இல்லாதது மிருகங்கள் ஆனால் நம்முடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிற அமைப்பு எட்டாவதாக சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு பின்னால் நடக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு முன்னால் நடப்பதற்கு அனுமதி இல்லை இவனு உமர் அலி அல்லாவுத்தாலா உமர் அலி அல்லா அவருடைய ஜனாதா செல்கிறது பின்னால் வருகிறார் உமரடி இல்லாவினுடைய ஜனாதா செல்கிறது பின்னால் வருகிறார்கள் தொலை வைப்பதற்கு அந்த கபர் வெட்டியாச்சாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் சரியாக நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று ஒரு சில நபித்தோழர்கள் சொல்லுகிற பொழுது இவனு உமர் அலிகல்லாத்தாலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள் தந்தைக்கு பின்னால் நடக்க வேண்டும் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த காலத்திலும் என் தந்தை உயிரோடு இருந்த காலத்திலும் முன்னால் நடந்ததில்லை நான் இறந்ததற்கு பிறகும் முன்னால் நடப்பதில்லை என்றார் இதுல வாழ்க்கை இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அரவணைப்பை முறைப்படி செய்திருக்கிறோமா ஒன்பதாவதாக பெருமானார் சொன்னார்கள் அயுக்ரிகளவும் மா யுக்ரிகுளின் நப்சிகி அயுஹிப்பலகும் மா யுஹிப்லி நப்சிகி தனக்கு எது பிரியமோ அதைத்தான் பெற்றோர்களுக்கு பிரியப்படணும் தனக்கு எது வெறுப்போ அதைத்தான் பெற்றோர்களுக்கு வெறுக்கணும் தன்னுடைய நேசமும் பாசமும் அப்படியே பெற்றோர்களின் மீது பாய வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் கடைசியாக சொன்னார்கள் ஐயது உலகம் ஐயது உலகம் அவர்களுக்கு துவா செய்தே தீர வேண்டும் நீங்க செய்ய மாட்டீங்க என்று தெரியும் அதனால் தான் அல்லாஹ் குரான் தொழுகைக்குள்ளேயே இணைத்து வைத்திருக்கிறார் நீ விரும்புறியோ விரும்பலையோ செஞ்சே தீரணுமடா என்று சொல்லி அல்லாஹி வழிவாடிலையே வழி உஸ்தாதியே கேட்கிறோமா இல்லையா நாம் கேட்க மாட்டோம் என்று தெரியும் அதனால் பெருமானார் செல்லல்லாஹு வழிவ செல்லும் துவாவுக்குள்ளே இதை இணைக்கிறார்கள் தொழுகைக்குள்ளேயே பெற்றோர்கள் வந்து நுழைகிறார்கள் தொழுகைக்குள்ளேயே வந்து நுழைகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அபுபக்கர் சித்தி ரலிகல்லாஹு தஆலா அன்பு நண்பர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்லுகிறார் அபுபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறார் என் மகன் காசே தருவதில்லை என்னை கொடுமைப்படுத்துகிறான் எனக்கு சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்கிறான் என் மகன் நீங்க தான் சொல்லணும் என் மகன்கிட்ட எனக்கு பொருளாதாரம் கொடுக்க சொல்லி சொல்லணும் நான் ஏதோ கொஞ்சம் ரூபாய் அவன் ஜேப்பிலிருந்து எடுத்ததற்காக என்னை கடிந்து கொள்கிறான் என்கிற பொழுது அபுபக்கரடி எல்லாம் அழைத்து சொன்னார்களாம் பெருமானாரின் ஒரு ஹதீசை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு மகனை பார்த்து சொன்னார்கள் அபிக்க நீயும் உன் பொருளும் உன் தகப்பனாரை சார்ந்த ஜேப்பில கைவிட்டு எடுக்கிற உரிமை உன் மனைவிக்கு கிடையாது ஜோப்பிலே கைவிட்டு எடுக்கிற உரிமை உன் பிள்ளைக்கு கிடையாதே ஜோப்பிலே கைவிட்டு எடுக்கிற உரிமை உன் சகோதர சகோதரிகளுக்கு கிடையாது ஒருவருக்கு மட்டும் உண்டு யார் பெற்றோர்கள் அத்தா அம்மா மட்டும் பையன் ஜேப்பில கைவிட்டு எடுத்தால் குற்றவாளி இல்லை ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுவது இவர் பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் பெற்றோர்களின் கையிலே கொடுத்து வாங்கி செலவழிப்பதில் இருக்கிற பறக்கத்தை கண்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த வரக்கத்தை பற்றி கயவர்களுக்கு தெரியாது அபுபக்கரடி எல்லாம் கடுமையாக எச்சரிக்கிறார் ஒருவர் வந்து சொல்லுவார் பெருமானாரிடத்திலே நாயகமே நான் போருக்கு செல்லட்டுமா நான் போருக்கு செல்லட்டுமா எல்லோரும் செல்கிறார்களே நான் செல்லட்டுமா என்று கேட்கிற பொழுது கோமான் நபிகள் கோமான் சலல்லா படிவசனம் சொல்வார்கள் நீ செல் உன் பெற்றோர்களுக்கு பணி செய் அதுதான் பெரிய போர் என்று பெருமானார் சொல்கிறார்கள் பெற்றோர்களுக்கு பணி செய்வது போர்க்களத்திற்கு செல்வதை விட சிறந்தது என்று பெருமானார் செல்லலாம் வழி செல்லவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே இதையெல்லாம் விட மேலாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் ஒரு சகாபியினுடைய வரலாறை நாம் நினைவிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த தாயார் தன்னுடைய தாயாருக்காக வேண்டி இரவு முழுவதும் நின்று கொண்டிருக்கிறார் தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிறார் இரவு முழுவதும் நின்று கொண்டிருக்கிறார் மறுநாள் காலை கடுமையான குளிரின் காலத்தினால் அந்த கையெல்லாம் உறைந்து போய்விடுகிறது கையெல்லாம் உறைந்து போய்விடுகிறது நின்று தாயார் விழித்தவுடன் எழுப்புவதற்கு இல்லை நாம இருந்தா தண்ணீர் அப்படி செய்வோமா தூங்கிட்டா நாலு தட்டு தட்டியாது என்னமா தண்ணி கேட்டு தூங்கிட்டு இருக்கிற எந்திரி குடி என்று ஆடு போடுவோம் ஆனால் அந்த சகாபி அப்படி செய்யவில்லை தாய் எழட்டும் எழுந்ததற்கு பிறகு தாய்க்கு கொடுக்கிறார்கள் தண்ணீர் குடித்து விட்டு பார்த்தா பையனுடைய கையெல்லாம் ஒரஞ்சு போயிருக்கிறது அந்த தாய் கையை தடவி தடவி துவா செய்ததை அந்த சகாபி சித்தரிக்கிற பொழுது எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் என் தாய் என் கையை தடவ தடவ என் கையை தடவ தடவ என் கை ஈரமான பசையை போன்று மாறியது நான் அதை இன்றைக்கும் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார்களே அப்ப அந்த தாயினுடைய மரியாதையை சகாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள் பெற்றோர்களின் மரியாதையை சகாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள் உற்றார் உணவுகளின் மரியாதையை சகாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள் எனவே இவரிடத்திலும் சிறப்பை பெற்றார்கள் எனவே நாமும் பெற்றோர்களின் மரியாதையை உணர்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக அன்புக்குரியவர்களே எதை கேட்டோமோ அதன்படி சொந்தத்தை நேசித்து அதை போன்று ஏழை அனாதைகளை அரவணைத்து நம்முடைய சொந்தங்களாக இருக்கிற பெற்றோர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை செய்து அல்லாஹுவின் அருளை பெறுகிற நண்பர்களாக வல்லோன் அல்லா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாங்கும் தாவா அனைவரும் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم وسلم عليه اللهم انت السلام السلام السلام يرجع تبارك ربنا ربنا وتعلمت يا ذا الجلال والاكرام اتنا في الدنيا حسنه حسنه وفي الاخره وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على